ॐ नमः परमऋषिभ्यो नमः हरि ओम् अन्तरायतिमिरोपशान्तये वैभव तन्नरं वपुषि मुखे मन्महे किमपि तुन्दिलं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः यस्यान्तन्नातिमध्यं न हि करचरणम् నామగోత్రం న సూత్రం నో జాతిర్నైవ వర్ణానభవతి పురుషో నానపుంసం న చ నాహకారం నో వికారం నహి జనిమరణం నాస్తి పుణ్యం న పాపం తత్వం నో తత్వమేకం సహజ సమరసం సద్గురుం తం నమామి सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वम् युवानम् वर्षिष्ठान्तेवसदर्शिगणैरावृतम् ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रम् करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिम् स्वात्मा रामम् उदितवदनम् दक्षिणामूर्तिमीडेम् वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिनीम् नानावादिनगेन्द्रसङ्खपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिताम् बिभ्रति तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततम् पूर्णाय बोधात्मनि अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रम् भुवनम् समस्तम् गुहाहितम् तम् रमणम् गभीरम् चिन्ताविहीनम् हृदि चिन्तयामि देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्ति तु नाहम् तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनाम् सोऽहम् स्फूर्तितया शिव पूर्णो विभाति स्वयं कबलित घन विश्व किरणावल्या परमात्मन अरुणो भवचित्तकञ्च सुविकासाय त्वय्यरुणाचलसर्वम् भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्छित्रम् हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयम् नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधिया अवगम्य स्वम् रूपम् शाम्यत्यरुणाचलत्वयि न दीवाब्धौ त्यक्त्वा विषयम् बाह्यम् रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वाम् ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयम् ते त्वय्यर्पितमनसा त्वाम् पश्यन् सर्वम् तवाकृतितयाम् सततम् भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः हृदयकुहरमध्ये केवलम् ब्रह्ममात्रम् ह्यहमहमिति साक्षाद् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वम् चिन्वतामज्जता वा पवनचलनरोता आत्मनिष्ठो भवत्वम् यस्माज्जात जगत्सर्व यस्मिन्नेव प्रलीयते येनेदम् धार्यते जैव तस्म ज्ञानात्मने नमः प्रज्ञानाम् शुप्रदानैः स्थिरचरनिकरव्यापिभिर्व्याप्यलोकान् भुक्त्वा भोगान् स्थविष्टान् पुनरपि धिषणोद्भासितान् कामजन्यान् पीत्वा सर्वान् विशेषान् स्वपिति मधुरपुङ् मायया भोजयन्नहाम् मायासङ्ख्यातुरीयम् परम् अमृतम् अजम् ब्रह्मयत्तन्नतोऽस्मि शिरोद्भूतसम्प्रदायप्रवर्तकम् करुणार्णवमीडे तम् रमणाख्यमहम् महः वेदान्तशैलजनतीं रमणीयरूपाम् निर्वाणनिस्तुलरसायनबोधधाराम् संसारजातसकलामयदोषहन्त्री जीयादियं सदाशिवसमुद्भूत शुद्धज्ञानैकरूपिणीम् रमणाचार्यसम्पूर्णाम् वन्दे गुरुपरम्पराम् अन्तःशैतन्यरूपेण गुरुरूपेण यो बहिः भासते बोधम तम देशिकम रमणम भजे நிசப்தமாக இருந்தாலே அந்த கங்கையோட தார கலகலாரவம் கேட்டுட்டே இருக்கு ஹிருதயத்தில் அந்த ஸ்ருதியில் நம்ம உபனிஷத் சிரவணம் பண்ண போகிறோம் கங்கா அப்படின்னாலே கம் கா காயத்தி கச்சதி காயத்தி கச்சதி அவ பாடிண்டே போயிட்டு இருக்கலாம் மகாவாக்கிய கோஷம் விதன்வன் சரந்தி அந்த கங்கையோட பிரவாகம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடிண்டே இருக்கு யாருக்கும் நிற்காது சரிச்சுட்டே இருக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கு அந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் சம்சாரா சம்சாரம் அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை நினச்சிக்க வேண்டாம் மூமெண்ட்னு அர்த்தம் சலனம் சரிச்சுட்டே இருக்கிறது தான் சமயக் சரதீதி சம்சார சரதி கச்சதி கலதி அப்படி போயிட்டே இருக்குது அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாரத்தை தேடுறோம் சம்சாரமேவ நிஸ்சாரம் புத்வா சாரதிதிருக்ஷயா பிரவ்ரஜந்தி அகிருத்தோத்வாக பரம் வைராக்கியமாசிரிதாக ஞானத்தை தேடுறவா எப்படி இருக்காருனாக்கா சம்சாரமேவ நிஸ்சாரம் புத்வா வெளியில் இருக்கிற வாழ்க்கையில் தேடி தேடி ஓடி ஓடி அலைஞ்சுன்னு இருக்கோமே ஏதோ கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் நிசாரம் புத்வா அஜகலஸ்தனவது நிசாரம் புத்வாம் ஒரு ஆடோட கழுத்தில் பார்த்தா அகடு மாதிரி காம்பு மாதிரி தொங்கின்னு இருக்கும் அது போய் கறந்தா பால் கிடைக்காது இது மாதிரி அதுக்கு தான் அஜகலஸ்தனம்னு பேர் என்னவோ இருக்கோ என்னவோ இருக்கோ இன்க்விசிட்டிவ்னஸ் தோன்றது நமக்கு வரக்கூடிய பல ரோகங்கள் வியாதிகளுக்கு மூல காரணம் இந்த ஔத்சுக்கியம் தான் ஔத்சுக்கியத்திலேருந்து தான் வியாதி வருது ரோகங்கள் வருது அஷ்டாங்க ஹிருதயக்காரர் தொடங்குற போதே சொல்றார் ராகாதி ரோகான் ಸತತಾನುಷಕ್ತಾನ್ ಔತ್ಸುಕ್ಯ ಮೋಹ அதில் ஔத்சுக்கியம்ங்கிறது ஒரு ஒரு தோஷம் அதையெல்லாம் ஜகான நீக்கம் பண்ணினான யாருன்னா அபூர்வ வைத்தியாய நமோஸ்து அந்த அபூர்வ வைத்தியனுக்கு நமஸ்காரம் ஆச்சரிய வைத்தியா வைத்தியநாதா அப்படின்னு சத்குரு என்ன பண்றார் வியாதி சரீரத்தில் இருக்கு அந்த வியாதி ஒரு வியாதியை நீக்கினா இன்னொரு வியாதி வந்துடும் இல்லையா சிலப்போ சில வியாதியெல்லாம் ட்ரீட் பண்ணினா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க இப்போ நாங்கள் எரிச்சுட்டோம் ஆனால் இன்னமும் வராதுன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க அது மாதிரி இந்த சரீரம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டம் இல்லாட்டா ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டம் முடியாது அப்படி பார்த்து வாழ்க்கையை பூரா அனலைஸ் பண்ணி பார்த்து ஏதோ ஒன்று முடிஞ்சுடுத்து நின்னது அப்புறம் நிம்மதி அப்படின்னு வரமாட்டேங்கிறதுங்கிறதுனாலேயே இதுக்கு சம்சாரம்னு பேரு அதனால இதுல வந்து நான்சென்ஸ்னு புரிஞ்சுன்னு விட்டாலாம் விவேகிகள் சாரதி திருக்ஷயா இதுக்கு சாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு தேடுறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு பிரவிரஜந்தி பிரவிரஜந்தினாக்கா சத்தியத்தை ஞானிகள் கிட்ட தேடறா அப்படின்னு அர்த்தம் பிரபிரஜந்தின்னா சும்மா பிரபிரஜனா சுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை பிரபிரஜந்தி சாரதி திருக்ஷையா பிரபிரஜந்தி ஆத்ம ஜானத்தை அடையறதுக்காக எங்க கிடைக்கும் யாருகிட்ட கிடைக்கும் ஏதோ ஒரு பொருள் வாங்கணுமானா அது கிடைக்கிற வரைக்கும் இங்க அங்க தேடுறோமே வெளியில அதுபோலவே நம்மளை நாமளே உத்தாரணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எனர்ஜி நமக்குள்ள வரப்போகுது நம்மளை நாமளே கரையேற்றிக்கணும் அதுக்கு வேற யாரும் கிடையாது உத்தரேது ஆத்மனா ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையேது ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபு ஆத்மனா பகவான் கீதையில சொன்னார் நீயே தான் உன்னை பிடிச்சு தூக்கணும் பாகும் அதுக்கு ஒரு அர்ஜென்சி வரணும் ஸ்வயம் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதே ஆத்மானம் அவசாதையேது கன்சர்ன்டா இருக்கணும் ரியலா நமக்கு எது ஹிதம்னு தெரிஞ்சுண்டு அதை சுவாயத்தம் பண்ணிக்கிறதுல கன்சர்ன்டா இருக்கணும் எதேதோ விஷயத்துல கன்சர்ன்டா இருக்கே பணம் சம்பாதிக்கிறதுல கன்சர்ன்டா இருக்கேன் பேரு சம்பாதிக்கிறதுல கன்சர்ன்டா இருக்கேன் உன்னை வாஸ்தவமா எப்படியானா உனக்கு சந்தோஷம் வருமோ நிம்மதி வருமோ நிறைவு வருமோ உனக்கே நீ ஹிதம் பண்ணிக்கிறதுல ஸ்ரத்தையோட இருக்கணும் அந்த ஸ்ரத்தைய வளர்த்துக்கணும் அதான் உத்தரேத்து ஆத்மனா ஆத்மானம் பகவான் சொல்றார் கீதையில நாத்மானம் அவசாதையது உன்னையே நீ வந்து ஒன்றும் தளர்த்திக்காதேப்பா இல்லை எனக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாளா நான் ஹெல்ப் பண்ண வேண்டிய எல்லாம் உனக்குள்ளேயே சிஸ்டத்தில் வச்சிருக்கு ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஒரே ஒரு பந்து தான் இருக்கான் உனக்குள்ளேயே இருக்கிற விவேக சக்தி தான் அதை நீ உபயோகப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் எத்தனை மகான்கள் வந்தாலும் எத்தனை புஸ்தகங்கள் வந்தாலும் யாரெல்லாம் வழி காட்டினாலும் நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே உட்கார்ந்துருப்ப உனக்குள்ள இருக்கிற விவேகத்தை நீ நிராகரணம் பண்ணினாயானால் அந்த தோஷத்தினாலேயே மறுபிறப்பு வரது துக்கம் நிற்க மாட்டேங்கிறது தொடர்ந்து இருக்கு ஜன்மம் அதனால அந்த தோஷத்தை நிராகரணம் பண்றதுக்காக விவேகம்ங்கிற தேவதை ஆராதனை பண்றது பேர் தான் உத்தரேது ஆத்மனாத்மானம் நீ உன்னையே கரையத்திக்கும் நாத்மானம் ஏது உன நீ அஜான குழியில போட்டு வைக்காதே உனக்கு ஒரே ஃப்ரெண்டு தான் நீ தான் ஃப்ரெண்டு ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுகு உனக்கு சத்ரு நீதான் நீயே உனக்கு எடுத்துண்டாயானால் உனக்கு அகிதம் பண்ணிண்டாயானால் ஞான பிரதிபந்தங்களை பண்ணிண்டாயானால் உனக்கு நீயே சத்ரு அதனால எப்ப வந்து நம்மளுக்கு நம்மளை உத்தாரணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஊர்ஜம் எனர்ஜி வீரியம் நமக்குள்ள வருதோ அதுக்கு பேர் தான் வீரியம் நேத்தி சொன்னோமே கிருபை ஈஸ்வரனோட கிருபை என்னதுன்னா எத்தனையோ கஷ்டப்பட்டு கங்கா தீரத்துக்கு வரணும்னு தோன்றது இல்லையா எத்தனையோ யத்னம் பண்ணோம் அந்த யத்னம் பண்ணோம் பாருங்கோ அதுதான் அனுகிரகம் அந்த யத்னம் பண்ணோமே இங்க வந்து சௌகரியங்களை எதையுமே பொருள்படுத்தாம காத்தால நாலரை மணி அஞ்சு மணிக்கு வந்து கங்கா ஜலத்துல குளிர குளிர ஜலத்துல முழுகிறோம் பாத்தீங்களா அதான் அனுகிரகம் அந்த தீபாவளி என்ன ஹிரதயத்துக்குள்ள தீபம் பிரகாசிக்கணுமா தான் அந்த குளிரில் வந்து எங்கேல வந்து முழுகிறோம் சரீர அபிமானத்தை விடுறோம் அதுக்கு ஒரு பலம் வேணுமே என்ன பலம் சாரதி திருக்ஷயா இல்லையா அந்த ஞானம்ங்கிறத அடையணும் பகவத் சாட்சா்காரத்தை அடையணும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து பார்த்ததுனால நம்மளும் பார்த்துட்டோம் எல்லா சுகத்தையும் பார்த்துட்டோம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது தெரிஞ்சுட்டோம் நான் புழிஞ்சு புழிஞ்சு பார்த்தா கொஞ்சம் ஆனால் தீர்ந்து போச்சு அதுக்குள்ள அஸ் நிஸ்ஸாரம் அது நிசாரம் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் பூரா ஒன்றும் வைராக்கியம் வரலை பரம் வைராக்கியம் ஆசிரிதாக அந்த பெரிய பெரிய ஒரு வைராக்கியம்னு வராட்டா கூட ஏதோ ஒரு ஈஸ்வர கிருபை இருக்கிறதுனால நாமெல்லாம் இந்த கங்கா தீரத்தில் வந்து உட்கார்ந்து உபனிஷத் சிரவணம் பண்றோம் உபனிஷத்துனா என்னன்னா அம்மானு அர்த்தம் ஸ்ருதி ஜனனி சங்கராச்சாரியரே எல்லா இடத்துலையும் உபனிஷத்தை என்ன சொல்றாருன்னா ஸ்ருதி ஜனனி ஸ்ருதி ஜனனி வந்து ஒரு அம்மா இல்லை ஆயிரம் அம்மாவுக்கும் மேல அப்படின்னு விட்டார் என்னக்கா இந்த தாயாருக்கு நம்ம கிட்ட அன்பு இருக்கு ஆனா நமக்கு என்னது நல்லதுன்னு அவளுக்கே தெரியாது நம்மளுக்கு ஜனனம் கொடுத்த அம்மாக்கு நமக்கு என்ன நல்லது அம்மாக்கே தெரியணுங்கிறது கிடையாது இல்லையா எல்லா அம்மாக்கும் தெரியணும் கிடையாது குழந்தைக்கு நல்லதா கிட்ட நாலு வயசு குழந்தை காஃபி கொடுப்போம் ஏன்னா அது கேட்கறது பாவம் இருந்துட்டு அதுக்கு ஹிதம் எதுன்னு நமக்கு தெரியாது ஏதோ நம்ம ஸ்கூல்ல போடுறோம் அது பண்றோம் எல்லாம் நல்லதா தெரிஞ்சுட்டு பண்றோமா இல்லை அப்போ அந்த ஸ்ருதி மாதா இருக்காளே அவ வந்து அந்த தாயார்கிட்ட பசிச்சுண்டு நம்ம போறோம் யதேக க்ஷுதிதா பாலாக மாதரம் பர்யுபாசத்தே வேதமே சொல்றது பசிச்சுண்டு குழந்தைகள் தாயார்கிட்ட ஓடின்னு போற மாதிரி சம்சார தாபத்தினால பசி வந்த ஜீவன் இந்த ஸ்ருதி மாதா கிட்ட ஓடி போகுமா அவ ஒரு பால் கொடுப்பா அந்த பால் தான் ஞானசம்பந்தர் குடிச்சார் இல்லையா அந்த பால் தான் ஆதிசங்கரர் குடிச்சார் அந்த பால் தான் ரமண பகவான் குடிச்சார் அந்த ஞான பால் அம்பாள் கொடுத்தானா யாரு அந்த அம்பாள் யாரு அந்த ஜெகதீஸ்வரி ஸ்ருதி ஜனனி வேதமாதா உபனிஷத்ங்கிற தாயார் உபனிஷத்துங்கிறதுக்கே அர்த்தம் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறதுங்க அவ ரொம்ப பக்கத்தில் இருக்கா நம்மளை விட்டு விலகாத ஒரு அம்மா மீதி அம்மாலாம் நம்மளை விட்டு விலகி விடுவான் இவ மல விலகவே மாட்டா என்னாக்கா புத்திர் பவானி பிரதிதேக தேகம் சங்கராச்சாரியர் சொன்னார் அந்த பவானி எங்க இருக்கானாக்கா புத்திக்குள்ள இருக்கலாம் புத்தியே அவளோட ஸ்வரூபம் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸே நமஸ்தஸே நமஸ்தே நமோ நம அதனால அந்த மாதிரி ரூபமான அம்பாள் எங்கேயோ இந்த குழந்தைய விட்டு விலகியே இருக்க முடியாது ஹிருதயத்துக்குள்ள அவ இருக்க அவ முழிச்சுட்டாளானால் இந்த ஜீவனுக்கு பரமஹிதத்தை பண்ணணும் நிச்சயம் பண்ணிட்டானாக்கா விவேகத்தை கொடுக்கிறா இந்த கேனோபனிஷத்துல அம்பாள் முக்கியம் அதனால அது அப்படியே அந்த பேச்சு அப்படியே வந்துடுச்சு உமாபவானி சர்வஜேன ஈஸ்வரேன சக சதா வர்த்ததே சங்கராச்சாரிய சொல்றார் இருக்கிற ஈஸ்வரனை விட்டு விலகாம இருக்கக்கூட ஞான சக்தி அதனால அந்த ஞானசக்தி ஸ்வரூபிணி நம்ம ஹிருதய நம்ம புத்தியில புத்தினாக்கா ஹிருதயத்தில் இருக்கு ஹிருதயஸ்தானத்துக்குள்ள அந்த அம்பாள் மாதிரி சக்தி ஸ்ருதி ஜனனி எல்லாருக்குள்ளே இருக்கா வேதங்கிறது எல்லாருக்குள்ளே இருக்கு வெளியில இந்த புஸ்தகம் உபனிஷத் இந்த உபனிஷத்துங்கிற தாயார் வந்து நமக்கு போதனம் பண்றா ஞானத்தை கொடுக்கிறார் வெளியில சரீரத்துக்கு பசி வரபோது அம்மா கிட்ட குழந்தை போறது அதுபோல இந்த உபனிஷத்துங்கிற அம்மா கிட்ட எந்த பசி வரபோது நாம வரோம் அப்படின்னா பசிங்கிறது ஒரு வேதனை தானே சரீரத்துக்கு ஒரு பசி அதுபோல இது என்ன பசினாக்கா அசாந்தி அசாந்தி எப்ப வந்துடுத்தோ அப்ப பகவான் கூப்பிடுறான்னு அர்த்தம் அசாந்தி அசாந்தி ஹிருதயத்தில் வந்துடுத்தானா ஈஸ்வரன் இழுக்கிறான்னு அர்த்தம் என்ன ஈஸ்வரன் யாரு சாந்தி முடிஞ்சு போச்சு ஈஸ்வரனோட ஸ்வரூபம் என்ன நலகொலையாத சாந்தி தான் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஒன்னும் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு ஆத்மானா என்ன சாந்தி ஞானிகள் கிட்ட போனா என்ன கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் பகவான் ரமணரை பார்க்க போன வாழ்க்கை என்ன கிடைச்சது சாந்தி ஆதிசங்கரர் பார்த்தா என்ன கிடைச்சது சாந்தி பகவத்கீதை முடியற போது பகவான் என்ன சொல்றார் ஈஸ்வரன் உன் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான் சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணினா என்ன கிடைக்கும் சாந்தி ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையாம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அது என்ன சொல்றார் பகவான்னா எல்லாம் உன்னோட ஹிருதயத்துக்குள்ள உட்காந்துட்டு உன்னை சம்சாரத்தில் எல்லா இடத்துலையும் போட்டு சுழட்டி அடிக்கிறவன் அவன்தான் அர்ஜுனன் கேக்குறான் ஏன் யுத்தம் பண்ணணும்னு அவன் தான் பண்ண வைக்கிறான் உள்ள உட்காந்துட்டு இதுலேருந்து தப்பிச்சுக்க என்ன வழி அவனுக்கே போய் சரணாகதி பண்ண அந்த ஹிருதயத்துல யாரு உன்னை அனுப்புறானோ அவங்கிட்டே கொஞ்சம் லீவ் கட்டுடும் ஜன்ம மிருத்யுஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி அந்த விஸ்ராந்தி தான் சாந்தி சுத்தி அடிச்சு பறந்து இறந்து பிறந்து இடந்து போரும்பா போரும்பா இனிமே என்னால முடியாது எனக்கு கிவ் மீ ரெஸ்ட் எனக்கு சாந்தி கொடு விஸ்ராந்தி கொடுன்னு கேட்கிற போது அந்த அம்பாள் அணைச்சுட்டு விஸ்ராந்தி கொடுக்கிறாளாம் எப்படி கொடுக்கறா உபனிஷத் ரூபமா ஞான ரூபமா ஆத்ம ஜானத்தை பிரகாசப்படுத்தி ஆத்ம ஜானத்தினாலதான் சாந்தி வரும் சங்கராச்சாரியர் சொன்னார் உபனிஷத் பாஷ்யத்தில் ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து ரெஸ்ட்னு சொல்றவன் மடையணும் ரெஸ்ட் எங்க இருக்குன்னாக்கா ஆத்மாவில தான் இருக்கு ரெஸ்ட் அந்த ரெஸ்ட் கிடைச்சுடுத்தானா நிரந்தரம் வேலை பண்ணிட்டும் இருக்கலாம் விசிராந்திலையும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அப்ப சாந்தி உண்டு அந்த விசிராந்தி இல்லையானால் ரெஸ்டே கிடையாது அந்த விசிராந்தி விசிராந்தி ஆசாத்திய துரிய தல்பே துரியம்ங்கிற ஒரு மஞ்சத்தில் ஏறி விசிராந்தி ஆகும் அம்பாளுக்கே எங்க விசிராந்தி அப்படின்னா சிவாகாரே மஞ்சே பரமசிவபர்யங்க நிலையாம் பஜந்தி துவாம் தன்யாக கதிச்சன சிதானந்த லஹரீம் சௌந்தரிய லஹரியில அழகான ஒரு ஸ்லோகம் அம்பாளை பல உருவத்துல சாட்சா்காரம் பண்றான் வெளியில பல ரூபத்துல பல சக்தி ரூபமா ஆனா ஞானிகள் எப்படி அனுபவிக்கிறானா அவளை போய் ஒரு கட்டுல போடுறாளாம் அவள் யாருன்னா மனசு அம்பாள் யாருன்னா மனசு தான் வெளியில போய் பல ரூபங்களை கிரகிச்சுக்கிறது சம்சாரத்துல போட்டு சுழட்டி அடிக்கிறது கர்மாதி சாட்சினி காரயித்ரி கர்மபலப்பிரதா கர்மத்துக்கு சாட்சியா இருக்கா கர்மாவை பண்ண வைக்கிறா கர்மத்தை பலத்தை கொடுக்கறான் கிரியா காரக பலம் இதுக்கு தான் மாயங்கிறோம் இதான் அவித்தியங்கிறோம் ஒரு வேலை பண்ணுறோம் வேலையிலேருந்து ஒரு ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்லேருந்து இன்னொரு வேலையில் போய் சிக்கிக்கிறோம் வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் அப்படின்னு வீடு தரல் இல்லை வெளியிலே வர முடியாது ரிலீஸே கிடையாது ஒன்னுலேருந்து இன்னொன்று ஒன்னுலேருந்து இன்னொன்னு சிக்கிண்டே இருப்போம் இதான் அந்த மாயையோட சக்தியோட பிளேன் அவன் என்ன பண்றான் அவளை அடக்கணமான ஒரு வழிதான் இருக்கு சிவாகாரே மஞ்சே சிவன்கிற சோஃபாவில் கொண்டு போட்டுட்டு சிவன்கிற அதிஷ்டானத்தில் கொண்டு போட்டுட்டானா பரமசிவ பர்யங்க நிலையாம் அந்த சிவாகாரமான மஞ்சத்துல அவ உட்கார்ந்தானா பரமசிவ அந்த பரமசிவனா பரமமங்களான்னு அர்த்தம் எல்லாம் முடுங்கி போச்சு சிவம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரபஞ்சம் இல்லை नात प्रज्ञम् न बहि प्रज्ञम् नोभयतः प्रज्ञम् न प्रज्ञम् न अप्रज्ञम् अदृश्यम् अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तम् शिवम् अद्वैतम् चतुर्थम् मन्यन्ते பிரபஞ்சோபசமம் இந்த பிரபஞ்சம் பூரா அடங்கி போன நிச்சலமான சமாதி நிலைக்கு சிவம்னு பேரு அதுக்கு சிவம் அந்த சிவத்துல போய் இந்த சக்தி மனம் போய் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி இந்த மனம் போய் நிச்சலமான அந்த ஸ்வரூபத்துல ஒடுங்கி விடுத்தானால் சிவாகாரே மஞ்சே பரியங்க நிலையாம் அப்படி அனுபவிக்கிற போது அங்க என்ன அனுபவம்னா இப்ப மனசு மைண்டை தான் நாமெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அனுபவம்ங்கிறது சேம் தான் எல்லாருக்கும் அனுபவம்னா என்னன்னா இருக்கேன்னு ஒரு உணர்வு அது அனுபவம் அந்த அனுபவத்துக்குள்ள நாம கண்ணமுடின்னு பார்த்தோம்னா நிறைய எண்ணங்கள் தான் தெரியுது புத்திசல் போல எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு பல நினப்பு வந்துட்டு இருக்கு எதேதோ பண்ணணும்னு தோன்றது விவகாரம் பண்ணணும்னு தோன்றது என்னெல்லாம தோன்றது நினப்புகள் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒடுங்கி போய் அந்த சிவாகாரமான மஞ்சத்துல சக்தி ஒடுங்கி விட்டாளானா என்ன தெரியறதுன்னா கதிச்சன சிதானந்த லஹரி ஒரு சிதானந்த லஹரி தான் தெரியறதா உள்ள ஒரு சித்துட ஆனந்தம் சித்துனா மியர் அவேர்னஸ் உணர்வு தூய உணர்வு போதா சுத்த போதா அந்த சுத்த போதத்துல ஆனந்த லஹரி லஹரினாலே தரங்கம்னு அர்த்தம் அலை அந்த மனம் போய் ஹிருதயத்துல ஒடுங்க ஒடுங்க வரக்கூடிய ஒரு ஆனந்த லஹரி கதிச்சன சிதானந்த லஹரியும் அப்போ அந்த சித்தத்தை ஹிருதயத்துல ஒடுக்கக்கூடிய உபதேசம் வழிமுறை பிரக்ரியா அதுக்கு பேரு தான் உபனிஷத் ஆகம சங்கராச்சாரியோட ஒருத்தர் சொல்ற ஆகமம் ஆகமஜேன ஆச்சாரியேன ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னா ஆகமம் தெரிஞ்சவனா இருக்கணும் ஆகமம்னா நிறைய பேர் தமிழ்நாட்டுக்காரா என்ன நினைச்சுட்டு விடுறாங்கன்னா சிவாகமம் சைவர்கள்லாம் சில பேர்லாம் என்ன சொல்றான்னா இப்போ மாணிக்க வாசகரை சொல்ற போதே நிறைய பேர் சொல்றான் ஆகமம் தான் எங்களுக்கு முக்கியம் வேதம் இல்லை அப்படின்னு அது என்னப்பா ஆகமம் வேதத்துக்கு இன்னொரு பேரு தான் ஆகமம்ங்கிறது அதுலயும் ஆகமஜேன ஆச்சாரியனு சங்கராச்சாரிய சொல்ற போதே அர்த்தம் கொடுத்துட்டார் ஆகமம்னா எந்த உபதேசத்தினால சித்தம் வந்து ஹிருதயத்துல அடங்குமோ அதுக்கு ஆகமம்னு பேரு அந்த குரு அப்படி ஒரு சமத்காரம் பண்றார் நம்மளால சுயமேவ மனசை அடக்க முடியல அந்த சந்நிதியில இருக்க இருக்க இருக்க அவர் மெதுவா நம்ம சித்தத்தை அந்த சிவமாகற அந்த மஞ்சத்துல உட்கார வைக்கிறார் அந்த ஸ்வரூபத்துல யதா சித்தவருத்தி நிரோதா பதஞ்சலி யோகசூத்திரத்தில் சொன்னார் யோகம்னா என்ன சித்தவருத்தி நிரோதம் எண்ண அலைகள் அற்று இருக்கக்கூடிய நிலை சித்தவருத்திகள் வந்துட்டே இருக்கு அது அடங்க அடங்க நிச்சலமாக நிச்சலமாக யோகத்தை தெரியும் உனக்கு யோகம்தான் முக்கியம் ஞான யோக கர்ம யோக ராஜ யோகா பக்தி யோகா எல்லாத்துலயும் யோகம் தான் முக்கியம் கர்மம் நமக்கு தெரியும் அதுக்கு யோகம்ங்கிற பதத்தை எடுத்துட்டுனா கர்மம் என்னன்னா சம்சாரம் ஆயிடும் யோகங்கிற பதத்தை எடுத்துட்டு ஞானத்தை மட்டும் வச்சுட்டானா வெறும் இன்டலெக்சுவலிசம் ஆயிடும் யோகங்கிற பதத்தை எடுத்துட்டு பக்தியை மட்டும் வச்சுட்டோம்னா வெறும் ஆசக்தி ஆயிடும் அது அட்டாச்மெண்ட் ஆயிடும் யோகங்கிற பதத்தை அதாவது எதுவுமே நம்மளை நிவர்த்தி பண்ணணும் பிரவருத்திரபி தீரஸ்ய நிவர்த்திருபஜாயதே நிவர்த்திரபி மூர்க்கசிய பிரவருத்தி பலதாயினா ஒரு தீரனா இருந்தானா அவன் வேலை பண்ண பண்ண பண்ண சன்னியாசி ஆயின்றிருப்பான் அவன் வேலை பண்ண பண்ண சன்னியாசி ஆயின்றிருப்பான் மூர்க்கனா இருந்தானா சன்னியாசி எடுத்துட்டு சம்சார சம்சாரி ஆயிடுவான் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருந்தாலும் பெரிய சம்சாரியா இருப்பான் ஏகாந்தமா உட்காந்துருப்பான் போய் உட்காந்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் குகைகள் உட்கார்ந்துருக்கு சாமியார் கேட்கிறார் என்ன வேணும் இருக்கு என்ன வேலை பண்றா அமெரிக்காவில் ஏதோ கேட்டுன்னு என்ன அவனுக்கு நிவர்த்தி ரபி மூர்க்கசிய நிவர்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துட்டாலும் பிரவர்த்தி பலதாயினி பிரவர்த்தி ரபி தீரஸ்ய தீரனா இருக்கிறவன் அவன் பண்ண வேண்டிய வேலை விவகாரங்கள் தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது உள்ள பற்றற்று நிசங்கமா ஸ்வரூப ஜானத்தையே லட்சியமா வச்சுக்கணும் அது லட்சியம் முன்னாடி இருந்துட்டு இருந்தான்னா கரையறி விடலாம்